பத்து நிமிஷம் லேட் ஆயிடுச்சு டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் ஜாதி ஜனங்கள்லாம் பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் மராட்டியில் பேசிக்கிறாங்க அரே போறேன் ತುಮಸ ಬಾಪಯ್ಯ ಅವನ ಕಾಕಿ ಅವರ ತಲುಪದ ಕಮತಸ ಆ ಸಿಕ್ಕ ತುಂಬ ಫೋಟೋ ಜೀಟ ಮಾತು ಮಾತು ಕಸರೇದ ಹೋಗಿ ಅವಳು ಬಂದು ತುಗಲ್ ತುಗಲ್ ಸೌದು ತುಗಲ್ ಸೌಕ ಅವಳು ಘಾವ್ ಸೌಕ ಈಗ ಆಯ್ಕೊರೋ ವೈರ ಮತ್ತೆ ಸಾಗುತ್ತೀನಿ ಬರಬರುತ್ತೆ ಅತ್ತ ಕೊಟ್ಟತ್ತರ ಮಾಡ್ಕೊಡ್ತಾರೆ ಪ್ಲಾನ್ ಇರ್ತದೆ ಮೂರು பேர் அகிர்வால் பேசுகிறார் ஓய் அகிர்வால் எங்க பார்த்தது எங்க அவரு ஜமீலா இருக்கிறாரு பக்கத்தாரே எல்லாம் சவிதா சவதா அண்ணா ஐயா ஐயா சிந்தாயா சீக்கிரம் பரப்படுறேன் இப்படி சொல்லும்போது இந்த அத்தா ஊருக்கு அந்த அம்மாவுக்கு ஒண்ணுக்கு வந்துருது அந்த அம்மா கக்கூட்டுக்கு மேல ஃபர்ஸ்ட் கிளாஸான தயார் அடிச்சு வச்சிருந்தது அங்க நடக்கும்படியான ஆனா சீமாச்சோ இந்த ரயில் சாணியை போட்டுன்னா முழுங்கிருக்கான் இது எவ்வளவு நல்லா இருக்குது பாத்தியா மழை மழை நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் போச்சுன்னா ஒரு ஆய்ச்சா குரங்கு மாறி நிற்கிறான் இப்ப நம்ம சந்தர்ப்பத்துல ட்ரெயின் வர ட்ரெயின் யாரக்கொடு யாரக்கொடு யாரக்கொடு அந்த விட்டும்படி அமைச்சிருக்கிறார் ஓடியா போப்பிடுமிற கஷ்டம் ஓடியா போப்பிடுமிற கஷ்டம் ஐயா வாழ எவ்வளோ வாழ எவ்வளோ ஐயா வாழ எவ்வளோ வாழ எவ்வளோ ஒரு நொண்டியா பாதமகல்வா பாதமகல்வா ஒரு போனாலும் ಸೋಡಾಲಿ blade Indo paper railway paper Indo paper ವಿಗಡಾಯು ವಿಗಡಾಯು ಮಿತ್ರ ಪೇಪರ್ ಸೂದನ್ ಪೇಪರ್ ಉದೇಶ ಮಿತ್ರ ಪೇಪರ್ ಬೈಸ್ ಪೇಪರ್ ಹಿಂಡೋ ಪೇಪರ್ ಇಂಡೋ ಪೇಪರ್ ವಿಗಡ ಸೂತ್ರ ಪೇಪರ್ ಜೆಲ್ಲ ಮಿತ್ರ ಸೋಡಾಲಿ ಬ್ಲೇಡ್ ಇಷ್ಟು ಬಸಾಲೋ ಸುಂದರ್ ಇಷ್ಟು ಬಸಾಲೋ ಸುಂದರ್ ಇಷ್ಟು ಬಸಾಲೋ ಸುಂದರ್ ಇಷ್ಟು ಮೂವತ್ ಮಾರೆ ಸಾತ್ ಬಾಳೆ ಯೋಟ್ ಸೋರ್ ಯೋಟ್ ಸರ್ಬಲ್ ಅದೇ ಅದಾಚೆ ಪೊಟ್ಟಿ ಯಾಕೆ ಬಚ್ಚ ಯಾಕೆ ಕಿಟ ಅಯ್ಯ ಸಿಗಿತಾ ಬೇಕಾದ ಪೊಚ್ಚ ಅದೇ ಎಲ್ಲ ಸಿಗರ ಗಿಡ ರೈಲ್ವೆ ಕಾಯ್ ಪೊಚ್ಚ ಗಿರಿಗಿಟ್ಟ ಹೊಟ್ಟಿಗೆ ಸಾಕ ಅದೇ கிரிக்கெட் வந்துட்டதாக்கா அட பையனுக்கு அப்பா அப்பா வந்து அடிச்சிட்டாருவே யோ யோ சப்பல் பெரிய பிரிட்ஜ் மேல போகும்போது சத்தம் கீழே பள்ளத்துல இருக்கும்போது சார் என் பொண்டாட்டி சார் சார் எப்படி என்ன மேடம் பொண்டாட்டி என்ன மேம் ஐயோ ரயில்ல போட்டாங்க நான் டெலிகிராம் இருக்கிற மேம் சஞ்சு குண்டா எப்படியா வருவா சஞ்சு குண்டா சீக்கிரம் வர டெலிஃபோன் பேசுற மேம் ஏன் ஒன்று போய் ஏய் ஐயா என்னையா பொண்டாட்டி இருந்து ஸ்டேஷன்ல இருக்கிறா அங்க நிக்க வைக்க சொல்லுங்க குடிச்சிக்கிட்டு வந்துடா அது எப்படியா வந்துருவா